திருச்சிற்றம்பலம் நாடு சோழநாடு காவிரி தென்கரை ஸ்தலம் வாஞ்சியம் திருச்சிற்றம்பலம் வன்னி கொன்றை மதமத்தங்கெரு கொடு கூவிளோ பொன்னியன்ற சடையீர் புலி வீத்த புராணனார் தென்னவென்று வரி வண்டிசை செய்திருவாஞ்சியம் என்னையாளுடையானிடமாக உகந்ததே கால காலர்கரிகானிடைமானடமாடுவர் மேலர் வேலை விடமுன் திருள்கின்றமிடற்றனர் மாலை கோலமதி மாடமன்னும் திருவாஞ்சியம் ஞாலம் வந்து வந்து பணிய பொலி கோயில் நயந்ததே மேவிலொன்றர் விரிவூற்ற இரண்டினர் மூன்றுமாய் நாவில் நாலர் உடலஞ்சினர் ஆறரெழோசையர் தேவிலேட்டர் திருவாஞ்சியமேவிய செல்வனார் பாபம் தீர்ப்ப பலர் பழி போக்குவர் தம்மடியார்கட்கே சூலமேந்தி வளர் கைகினர்மை சுவண்டாகவே சால நல்ல பொடி பூசுவர் பேசுவர் மாமரை சீலமேவு புகழார் பெருகும் திருவாஞ்சியம் ஆலமுண்ட அடிகள் இடமாக அமர்ந்ததே கையிலங்குமரியேந்துவர் காந்தளம் விரல் தையல் பாகமுடையாரடையார் புறஞ்சேற்றவர் செய்யமே மேனி கரியம் இடற்றார் திருவாஞ்சிய தையர் பாதமடைவார் கடையா அருநோய்களே அரவம் பூண் பரணியொஞ்சிலம் பார்க்க அகந்தொரும் இரவில் நல்ல பலி பேணுவர் நாணிலர் நாமமே பரவுவார் வினை தீர்க்க நின்றார் திருவாஞ்சியம் மறுவியே தமடமாதோடு நின்றயமைந்தரே பின்னிலான பிறை சூடுவர் தாழ்ந்து விளங்கவே கண்ணிலான கண்ணுட படலம் பொடியாக்கினார் பண்ணிலான இசை பாடல் மல்கும் திருவாஞ்சிய அண்ணலார் தமடி போற்ற வல்லார் கிள்ளை அல்லலே மாடநீடு கொடி மன்னிய தென்னிலங்கை குமன் வாடியூடவரையாளடர் தன்றருள் செய்தவர் வேடவேடர் திருவாஞ்சியமேவிய வேந்தர் ಅಂದ್ರೆ பாட நீடுமனத்தார்வினை பற்றறுப்பார்களே செடி கொள் நோயினடையார் தீரம் பார் சிறு தீவினை கடிய கூற்றமும் கண்டகலும் புகழ்தான் வரும் நெடிய மாலோடயனேத்த நின்றார் திருவாஞ்சிய தடிகள் பாதமடைந்தாரடியாரடியார்கட்கே பிண்டமுண்டு திரிவார் பிரியுந்துவராடையார் மிண்டர் மிண்டு மொழிமேயல பொய்யிலையம்மிரை வண்டு கெண்டி மறுபும் பொழில் சூழ் திருவாஞ்சிய தண்டபாணன்னடி கை தொழுவார்கில்லை அல்லலே தென்றல் துன்று பொழில் சென்றணையும் திருவாஞ்சிய தென்று நின்ற இறையானையுணர்ந்தடியேதலால் நன்று காழிமறை ஞான சம்பந்த சிந்தன செந்தமிழ் ஒன்றுமுள்ள முடையாரடைவாருயர்வானமே சுவாமி வாஞ்சியநாதர் அம்பாள் வாழ வந்த நாயகி அம்மை திருச்சிற்றம்பலம்